மனசில் நினைச்சதான் சொல்லுவார் பேசுவார் ஆனா நம்ம வந்து ரொம்ப பொய்யான கூட்டங்களுக்கு போய் ரொம்ப ரொம்ப பொய்யான உலகத்துல இலக்கிய உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு பொய்யான பேச்சுக்களை காதல கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட இப்படிப்பட்ட நிஜமான வார்த்தைகள் நமக்கு தேவை இருக்கு நம்ம கேட்க வேண்டியிருக்கு